பாண்டியன் கொண்டாட ஒட்டர் விழா விரைந்து ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டது பல்லாண்டு கூர்ந்து மேல கொண்டு அபிமானங்கள் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பலபடியான நமோ நாராயணா நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு ஒருவனே பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் வெள்ளாண்டை விழிபத்தோர் விட்டு தன் விரும்பிய நாராயணாயவென்னே பல்லாண்டம் பரமாத்மனை பரமேட்டியை சார்ந்த வண்ணம் பல்லாண்டம் பரமாத்மனை பல்லாண்டே சர்வோபாமே

வேளாந்த தமிழ்மனைகளாயிரமும் ஈந்த முதல்தாய் சிரமாப்பன் மைப்பார் உளத்தாய் மெய்யார் உயிரினயம் சக்கரயம் தலையாவை தொக்கியனம் போழ்விடயம் வாழ்விடயம் பிள்ளையர்களோ யாழிசை வேதாத்திய ஆதித்தருளா முடிச்சோதியாய் உனது மகச்சோதி மலர்ந்தது அடிச்சோதினேன் கலந்தருவோ திருமாலே கட்டுரைய உனது முகச்சோதி மலர்ந்தருவோ அடிச்சோதினேன் என்ன தாமரையாய் அடைச்சோதியாளையுடன் பல்கலனாய் என் பைம்பொன் கடைச்சோரி கலந்தருவோ திருமாலே கட்டுரைய நின் கண் நண்பா உடையான் உன் திருமேனியுடையவுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புக்கண்ண பாட்டுமால் பரஞ்சோதி பரமாய் என் நிகழ்ந்தவன் மத்தோர் பரஞ்சோதியின் பயன் படியோ நிகழ்கின்ற பலருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேன் இம்மலர் தலைமாயாரம் நின் மாட்டாத மலர் புரைய திருவ உருவமணம் வைக்காதாய பலதமயா மறைகொடத்தாய் மனத்துழாய் மாட்டேனி மனம் வைத்தாய் மானியாரம் வருந்தாரே வருந்தவத்தாய் மலர்களின் பரம்பெருங்காலம் நிகழ்காலம் கரிகாலமாய் உலக இறங்கால உழைப்பாய் சாதுவானின் புகழில் தகையிலாய் புணந்துழாய் முடியினாய் போவென்ன மாதுவாய் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்துவாய் நான் போனேன் மூழ்த்தனீர் உலகெல்லாம் தலையன் முதல் படைக்க ஜெயேரன் முதலாய் தெய்வமாய் கிடந்து சோழ் சமரர் துரைத்தால் ஒந்தொல் புகழ் மாசூடாது மலராது குவியாது ஆசூடாயானமாய் முழுதுமாய் முழுதியான் கோலத்து அமர்கோன் விளைப்பட்டால் மாசூடா உணவான மலச்சோதி முழங்காலே சக்கரனல் பலத்தையாய் ஒழுங்காதல்களில் உழைப்பான் புள்ளோன்று ஞானமே படையாக மலருலகில் ஒழுங்காயால் கழித்தார் ஒன்றுடத்தோதி மலையாறு மலச்சுடரே முறையாதி உலகெல்லாம் படைத்திறந்துண்டு நான்முகனும் இந்திரனும் இறையாதறிந்தேத்த வீட்டிலே தருவியா மெய்ஞான வேதியனை புலர்வாழும் ஆயிரத்தொழிற்பத்தும் உயர் கொண்டு பிறப்பருக்கும் உரைமண்டே ஞானத்தை சயப்புகளார் புலர்வாழும் ஆயிரத்தொழிற்பத்தும் உயர் கொண்டு பிறப்பருக்கும் உரைமண்டே ஞானத்தை ஞானம் படைத்த எம்முகில் வண்ணனே அண்ணாலே தந்த ஆக்கையன் வழிவியா பாய்ந்து எல்லார் உன்னை இனி வந்த ஒருவனே ஞானம் படைத்த எம்முகில் வண்ணனே அண்ணால் நீ தந்த ஆக்கையன் பாய்ந்து என்னால் உன்னை இனி வந்த ஒருவனே மையமளந்த எம்மாமனா எல்லா சேனையும் இருநிலத்தை விட்டு எல்லா சொல்லாக்கே புலர்வினை அழைக்கலா சொல்லார் யார் உன்னை சார்வலோ சூரியனான உடனடியாக என்ன வேற்று கேளென்னே எங்கள நிறைந்த ஆட்சி மற்றங்கள் தவிர்த்து நின்றாளினை கேள் யார் சேரும் வரை அருளாய் வந்தாய் போலே வந்து நன்மனத்தினே சிந்தாமல் செய்யாய் இதுவே இதுவாய் யார் காயாவே யார் உன்னை எங்கு அப்பதாரங்கள் தொழிலாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பல் சோழித்தார் நடுவரன் யான் பரஞ்சுடரே வருகின்றேன் காண்பால் எங்கை கோவனே உலகமெல்லாம் தாவியம்மானை எங்கனை நமந்தவர் வாசம் கண்டு கொண்டு பெற்ற நீர் உயிரே உலகமுடையவனை உயிர்கள் சோனை தென்குருகோச்சனை ஆயிரத்தொழு பத்தும் உயிரின் மேலாக்கை ஓரிடை ஒழுமைக்கு மேலா உலகமுடையவனை உயிர்கள் சோனை தென்குருகோச்சனை ஆயிரத்தொழு பத்தும் உயிரின் மேலாக்கை ஓரிடை ஒழுவிற்கு மேல் உடனாய் மண்ணே பழிவிழா அடிமைய உடனாய் மண்ணே பழிவிழா செய்ய வேண்டும்

கடமை அது சுமந்தார்கள் கேங்கடங்கள் மேல் பிணமுத்தவம் நாங்கள் கங்கட்கு நல்லனவே செய்வாய் துறைவார்க்கு நமவெண்ணலாம் கணமை அது சுமந்தார்கட்கு நேருபம் கொண்டு அமர்ந்து பாடவர் சமன்கள் வீடு தர கொண்டமே குளிர்மலை காத்தவன் அன்னையாளம் அளந்த விராங்கன் திரியங்கரமான ஒன்னமே கொள்ளா நம்மினை ஓய்வு மழை காத்தவன் அன்னியாலம் அளந்தபிரான் என்னைய திருவேங்கடமாமலை ஒன்றுமே நம்பினை வைப்பார்கள் வரை என்ன குறித்து முன்னவர்கள் மைத்தலாளை மைம்போத்தடந்தாய் வரப்பே மந்தாவியதனை நீழ்மொழில் புரகோத்தடவாமன்கொள்ளாயிரத்து எப்பத்தமல்லவர் வாழ்வர் வாழ்வை ஞானம் புழவர் வரப்பே நீழ்மொழியிரத்து இப்பக்கம் வல்லவர் வாழ்வர் வாழ்வை ஞானம் புகழவே ஒருமிழ் சேர் பூமி என்கோ திகழந்தன் பரமயங்கோ தியங்கோ வாயுமெங்கோ ஆகாதமெங்கோ நீர்சுடர் இரண்டுமெங்கோ இகழ்வேங்கோ கண்ணனை ஒரு பணங்கோ பொருளில் சேர்வோமியங்கோ திகழந்தன் பரமயங்கோ தியங்கோ வாயுமெங்கோ ஆகாதமெங்கோ நீர்சுடர் இரண்டுமெங்கோ இகழ்வேங்கோ கண்ணனை கோகுமாரன் அறிய துணங்கோ மேவிசே நீர் மாறியங்கோ விளங்குதார் கலைகளங்கோ ஞானல்லாயிரங்கோ பாசே கண்ணனம்மான் பங்கைய கண்ணனையே அங்கிலடியனங்கோ அஞ்சனவன் நடங்கோ திருவருமார் வணங்கோ சகல சக்கரத்தனங்கோ சாரிமாணிக்கமங்கோ சிவல் பொன்முத்தமங்கோ சாதிரல் வயலமங்கோ தமிழ் சீவிளக்கமங்கோ ஆதியம் ஆலமே அடியவர் மருந்தவங்கோ கட்டியங்கோ அறுசுவை அழுதிலங்கோ நேச்சுவை தேரடங்கோ கனியங்கோ நான்கு வேத பயனங்கோ மிக்க பயனங்கோ கண்ணனங்கோ வாழனங்கோ மாயனங்கோ வானவராதியங்கோ வானவர் தெய்வமங்கோ வானவர் போகமங்கோ வானவர் முத்தமங்கோ செல்வமங்கோ ஊரமே சுவ மோக்கமெங்கோ ஊனமேல் மோக்கமெங்கோ ஒளிமணி வண்ணனையே வண்ணமெங்கோ ஒருவர் என்ன தலையில நடுமதி துறையணங்கோ நான் முக

கோயிடன் புலனைந்துக்கு சுடப்படாவில் ஆளுமோர் பத்தியார பாவனைகளை கோரில் அவனையும் கொண்டல் போல் மன்னன் தன்னை ஆடவர் புரி குருகூர் மண் சடகோமன் சொன்னார் இவைய மதமத்தம் வல்லார் வீடில போகமைது விரம்புற அமரர் மைந்தார் குண்டல் போல் மன்னன் தன்னை ஆடலை புரி குருகூர் மண் சடகோமன் சொன்னார்

எம்பெருமானை சொல்லி பாரே இழந்தும் பறந்தும் துல்லாதான் தம்மால் கருணன் சொல்லி தன்கடல் வட்டத்துள்ளி வட்டத்துள்ளாரை நமக்கு ரயான் திங்களல் காலசுரக்கு தீங்கிழைக்கும் திருமாலை கொல்ல பாடே பறந்தும் முனை துழலாதார் மண்கள் வரையில் சிறப்பார் வல்வின போதமனை நேர்த்துக்கள் மாறி காத்து பசிநிலை தன்னை

கஞ்சனை சாதிப்பதற்கு அது எந்தோது இருவை அங்குவை திங்கு முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னார் என் செவிப்பார் மனிதரே முத்துமாய் மாய பிறவி பிறந்த தனியன் பிறப்பிடி வெள்ளை தடங்கடல் சேர்ந்திருக்கிறார் கட்டிய சேனையுதை முடிவெண்ணிய குளிப்பார் உள்ள

அமரர் சிறைகளினாரே ஆர்வம் பெருகி குழைப்பார் அமரர் தொடப்படுவார் மனதிருவேங்கடத்தந்தை பேர் பல சொல்லி பிளத்து பித்தரண்ணே உலோக சிறைகளினாரே ஆர்வம் பெருகி குழைப்பார் அமரர் தொடப்படுவார் பிரானே அமரமனத்து யோகமுணர்ந்து அவன் தன்னோடு அல்லாஹெல்லாம் அமரநிலைந்திருந்தாரே அகத்தவர கர்மமேகர்மருமாகிய காரணன் தன்னை திருமணி மன்னனை செங்கன் மாறினை தேவபிரானை உள்ளங்குணர்ந்திருந்தாரே பெருமையும் தத்துவத்துவனை அமரர் வேண்டோர் ஆயிரத்தை பத்து அறிவியல் செய்யும் வல்லமை திருத்து பணி கொள்ள வல்ல ஆந்த புகழத்துடனை அமரர் விராணயமாயோர் ஆயிரத்தை பத்து அறிவினை செய்யும் கண்ணனாய் உலகே கொண்டவன் தேர் ஐயம் வானல் மனுஷர் தேவம் மத்தம் மத்தம் மத்தம் ஞானமாய் வெளிப்பாட்டை படைத்தான் பின்னம் சோதியோராயினான் ஒரு மோகராகிய மூர்த்தியாய் கருணையாய் உலகே உண்டவன் கேட்டீர் பையம்மானர் மனிதன் தெய்வம் மத்தம் மத்தம் மத்தம் மத்தம் ஞானமாய் சோதியோராயினான் ஒரு மோகராகிய முதல் மோவர்க்கு முதல்வன் தன்னை சமமுள்ளனேக்குவானை தடங்கடல் கிடந்தானை எரியழச் சித்திரவில்லியை பரமனை பரஞ்சோதியை குரகோத்த குடகனை மணிவண்ணனை குடக்கூட மனங்களை இரவணன் பகலும் என்னமே துதல் மனம் வைகிறோம் சீர்மையை மத்தம் மத்தம் பெரிய ராமரை கண்ணன் கண்ணன் பின்னோதிரை சுரேயம் பல்கழன் எங்கள் சுடர்முடி அண்ணல் தோற்றவே அமரமூர்த்தியாய் சீர்த்தத்தோடு கீழ் கடுமையகதி சோதியை மணிவண்ணனை குடக்கூடார் முனிவார் விழுங்க பண்ணார் கணியினை தொழிலின் தூய மனத்தலாய் இளையம் இல்லா துயரமின்ப விண்பவினைகளாய் அமையல்லனாய் உயரனல்லதோர் சோதியாய் உலகேலும் உண்டு வந்தவர்க்கு அருணஞ்சிலை அச்சுதன் தன்னை தயதற்கு மகன் தன்னை அண்ணே மத்திய தஞ்சமாக இருந்ததாயுடு காணமாய முயல்களாய் எஞ்சொலி அமரர் முதல் உபர்ந்தமுள்ள அவனால் நினைப்பார்கள் அவனால் கடல் கண் கண்ண விண்ணவர் கருமாணிக்கமிடலாவிய கடவிய பெருமான் கணகள் காண்பதென்று கொள் பத்த கந்தராக கோடும் மயிலனாய் கருத்து கரண்யாய் அன்கள் அருள் செய்யும் மாணவரின் பண்கொலாயிரத்தை பத்தார் பத்தராக கோடும் மயிலமினே பங்கைய கண்ணனை மயிலவிடிய நம்பார் கடல் சேர்ந்த மலர் கண்டீர் பயிலம் பிழைதோடு எம்மையாளும் சுடர்மூர்த்தியை மங்கைய கண்ணனை மயிலவிடிய நம்பார் கடல் சேர்ந்த மலர் கண்டீர் பயிலம் பிழைதோடு எம்மையாளும் பரமனை கண்ணனை அழைப்பிறான் தன்னை தொழுமோர் நான் துளை தூமணி வண்ணன் கையம் கோப்பே பணியமவர் கண்டேன் நாளும் பிறப்பிழையாறு எம்மையாளுடைய நாளும் வானமுமேத்த போதனை பொன்னடைந்த கரத்து எந்த பணிய வல்லாரை பணியமவர் கண்டேன் ஓரம் பிறப்பிழையோரு எம்மையாருடைய கண்டிகையுடன் no பொன்முடியம் மத்தம்மையா உடைத்திரளாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையா பிறப்பிடையோரு பெருமக்களுள்ளவர்தம் பெருமாளே அமர்கட் கருமையொழிய அன்னாரம் வறுமையும் நம்மை அழைப்பிரான் தன்னை துளிக்கும் நரங்கண்ணி தூமணி வண்ணன் மாங்கண்ணே உள்ளத்திற்கொள்ளுமர்கண்டேன் சலைப்பெண்ணையான் நம்மை சன்மதன்மாந்தரங்காத்து அடியார்களை கொண்டு போய் உங்களுடைய உணர்வறியான் தமிழ்

தென்குருகூட்டுடகோபன் குத்தேவன் அணியார்ந்தாயிரத்தல் இமபத்தவன் தொண்டல் மேல் முடிவே ஆழக்கற்கே சன்மான் செய்யாமே முடியாயே முகன் தொழுதேத்தம் சீரடியாரே ஆண்களை கடைந்தாய் கடை

தாயவனே எந்த தளவுமென் கைகளே தொழுதொழுனை கைகளும் மாத்திர போலே உன்னை கொல்ல காண விரும்பவன் கண்களால் காண அருங்குலன் ஆசையால் மண்கொண்டவாமணன் ஏறமிழ் கொண்ட உள்ளேன் சிறபொலி பாவித்து இங்குள்ள வாழ்க்க இறந்த என் சிறிகளால் நின்கேத்தி கலையன்னங்கள் கலப்பந்த காமத்து மேல் கொண்டெழுந்த கரத்துண்ணைய அவைவின்றி ஆதரிக்கும் எனதாவிய என்னையாருடைய தூயம்புள்ளுடைய சுடர்நேவியாவிய புலம்ப பலகாரம் கூவியம் காணப்பெற குணகோலமே தாமரை கண்ணதோ அஞ்சன நீளமே லென்னதாவியை ஏறிய எல்லாத முன்னிலா காணமே உண்மை என்ன

உன்னைய இழந்திருந்த எத்தனை காலம் பூமி இழந்த பெருமானே நலங்கொள்டே நன்குருகோற்றாயிரங்கள் இவயமோர் பத்து இறங்குவான் யாவரும் மேல் வசனாலே பூமி இழந்த பெருமானே நலங்கொள் சேர் நன்குருகூர் சுடகோடாயிரத்தன் இளையமார் அகிலம் சொல்லுவன் கேட்பினோ என்னாவிலின் கவி யான் ஒரு பக்கம் கொடுக்கிறானே பண்டபுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உடலாகவே அகிலம் சொல்லுவன் கேட்பினோ என்னாவிலின் கவி யான் ஒரு பக்கம் கொடுக்கிறானே திருவேங்கடத்து எம்பெருமான் எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளராவதைக்கும் இம்மனிடத்தை கவிபாடிய கண்ணன் கொடுங்கொழி மைமைய உலனாய எந்த பெம்மாத பல்லோடு தோரோடு நிலாவ போமழியை திறனங்கள் பாடவரிதனை கொண்டு புலவீர்தான் இழிய கருதே ஓர் மானிடம் பாடலைக்கு போதும் புலவீர்கள் சரை பாடை படைக்கும் பெரும் பொருளார் மணிமொழி நில்லவர் தாளை பாடினால் தன்னாகவே உண்டு தந்த செல்வத்தை கவிதெல்லாம் தருங்கோதில் என் வல்லல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல ஒப்பினோ என் புலவே நம்மை வெறுத்து கை செய்தினோ இம்மன் உலகில் செல்வதை போதில்லை ஓராயிரம் பேருடைய பிராணி அல்லால் பாரினோர் பத்தையை பச்சை பசும்பைகள் பேசவேன் மலிபுரதோடு இன்னைக்கு மனாதனை ஆயபெரும் புகழ் எல்லையில்லாத நமாடிக்கோழுத்து அவன்தான் இனக்கே புகங்காரன் மாய மனிதரை என் சொல்ல வல்ல கொண்ட நான் தயார் நீ கண்டவள் என்ன வேடம் தரன் என்ன பலனாக இவ்வுடல் நீங்க போய் சென்னாயிரம் கண்டு சர்மம் கழிப்பாரே உலகம் படைத்தார் கவியாயினேற்கு என்ன மண்ணுமே மற்றொருவர் கவியேற்கும் பெரும்புகள் மாணவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் பெரும்புகள் பெரும்புகள் மாணவர் கணேசன் கண்ணன் தனக்கு ஏற்கம்பெரும் புகழ் பண்புகோ தகோ வந்து ஏற்கம்பெரும் புகழ் ஆயிரத்தில் விழிமோர் பத்து ஏற்கம் பெரும் புகழ் சொல்லார் கெல்ல ஜன்மமே பட்டு சங்கோ சக்கரம்பில் உண்மையுடைய வழக்க வாழ்வாள் கண்டுகொண்ட புள்ளோரே வன்மையுடைய வழக்கார் அசுரை மாற பழிவுருக நன்மையுடையவன் சீர் பரவ பெற்ற நாடோ துறவிடம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கரவே உண்மை உடைய விளக்க வழிவாள் கண்டு கொண்டு நன்மை உடையவன் பரவப்பெற்ற உறவன் கோலமோர் யோக குணந்தான் ஒளிமொழி வண்ணன் கண்களை மூக்களை கடாவி அசுரரை காய்ந்தலம்பான் நிறைவழத்தியம் பாடியும் ஆடியும் யார கட்டியை முறை நண்பாலை கடியை அஞ்சுழாய் புரியாத வணங்கி அவந்திரத்தை பட்ட பெண்ணை இரையாயிரம் யாழன் மனத்தை பருகினி வானனை காத்து மென்ன திருபுரம் செத்தவனம் மகனம் பின்னமங்கயம் போர்துடையா ஆயனை ஆயனை பொச்சக்கர அச்சுதனை பத்தி யானை ஒரு நாள் ஒரு எல்லா உலகங்களியா பலர்புகள் பார்த்தனம் வைதிகனம் உடனேடைச்சோதியே வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பத்தி தொடரலி தன்னுடை சோதி என்னவண்ணம் நிற்கவே துயரில் மலையும் மனிதர் பிறவியில் தோண்டி கண்காண வந்து கண்ணன் மாயன் புகழ் தோற்றா யானோ உலகங்களுமாய் இன்பவில் வெண்ணரகாகி இனிய சுவர்க்கங்களுமாய் பலபலமாய குடையானை பெற்று அல்லலும் அள்ளி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகியம் நிற்கும் அம்மா ஞானத்தன் ஞான மகளே கொண்டு எல்லா கருமங்களும் செய் எல்லையை மகனை கண்ணனை தாழ் பக்தி ஞானோத்து ஞான சுடருளி மூர்த்தி துளாயங்கள் பெருமான் செய்து வேண்டுருவை கொண்டு முதலாக எல்லாரும் அவையும் தன்னலோக்க ஒழுங்க விழுங்க வல்லானை பற்றி ஒன்றும் என்னும் எங்கும் பலர்ந்த தனிமுதல் ஞானம் ஒன்றாய் அளவுடைய குலங்கள் அறியா வகையால் அறிவாகி நிற்கும் மாயனை கண்ணனை தாழ்வத்து யானே புகழ்கே சொன்னார் பகலோ சிதம்பரத்தை தன்மோ உலகம் குருநாயகமே சொன்ன படலாராயிரத்துள் இவர் பத்தம் வைத்தவனாரே தன்மோ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு இருந்தோன் மணிவண்ணா ஒரு தேவடைய காப்பு அடியோ மாடன் எல்லாரும் பெருவெண்ணை ஆயிரம் பல்லாண்டு பழிவாயினை பலமார்வே வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பழிவாள் ஜோதி வளத்துறையும் திராணியும் பல்லாண்டு படைவார் முழங்க அப்பால் பல்லாண்டு

பிரபலம் வந்தே ரங்கஜா மாதரமனே வாழ்கிறவாய் உழைப்பில்லை மாதகவால் வாழும் மணவாளமா முனிவன் வாழியவன் மாறந்திருவாய் முழைப்பருளை மாநிலத்தால் நேரம் மொழி உரைக்கும் செய்யலாம் உரைத்தாலின வாழிய செலவாழியனாபி வாழிய துயமார்வம் வாழிய சுந்தரத்திரு தோவினை வாழிய துயவேந்திய முக்கோலும் வாழிய கருணை வாழிய பொய்யார மணவாளமா மொழி முந்தி வாழிய புகழ் வாழி வாழிய வாழ அரங்கநகர் வாழ சடகோவன் தந்தமிழ் நோல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே